பட்டுருவேன் கையில பணம் வச்சுட்டு வேலை செஞ்சீங்கன்னா மேல மலை மேல இருந்து யானை போர் பாக்குற மாதிரி ஆகும் கையில ஒரு பணம் வச்சுக்காம போய் நீ பாத்தீங்கன்னா கீழே இருந்துகிட்டு யானை போர் பாக்குற மாதிரி ஆகும் என்ன ஆகும் யானை அப்படி இப்படி சுத்துறது ஒரு சொல்லு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவோம் என்ன ஓமைகள் என்ன அருமைப்பாடு கையில பணம் வச்சுக்கிட்டு தான் எதையும் தொடங்கணும் அவர் தருவார் இவர் தருவார்னு நம்பாதே நம்பாதே கல்யாணம் பண்ணாலும் சரி வீடு கட்டினாலும் சரி ஒரு பிசினஸ் தொடங்கினாலும் சரி எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும் பையனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாலும் சரி சேர்க்கலாமா முடியுதான்னு பார்த்துக்க இப்போவே இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு வச்சிருக்கு வாங்கியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம்னாலும் அதுக்கு அவன் பணம் கேட்பான் நுழையிறதுக்கே பணம் கேட்பான் அப்புறம் நுழைஞ்ச பிறகு மாதந்தோறும் வேறு ஆகும் மூணு வருஷம் பாஸ் ஆகணும் என்ன தெரியணும் எவ்வளோ இருக்கணும் அதுக்கெல்லாம் பெரிய திட்டம் வேணும்ப்பா நூற்றி அறுபத்தஞ்சி வாங்கினதுனால சேர்த்துறேன்னு சேர்த்துட்டு கஷ்டப்படாதடா திருக்குறளுக்கு எவன் நான் இந்த நாட்டில் இருந்து அந்த நாடு எந்த நாடுன்னு இல்லை எந்த காலம்னு இல்லை காலம் கடந்து மொழி கடந்து இனங்கடந்த அறவுரை திருவள்ளுவர் அறவுரை என்னமோ சொல்லியார் தமிழ்ல சொன்னார் நம்பினார் தமிழன் படிப்பான் என்று <laughs> படிக்கலையே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் திருக்குறள் வகுப்பு நடத்தணும்ங்கிறாங்க சரிங்களா சிவகாசியில கூட படிக்கணும் அதனாலதான் யானை வெம்போரில்னு சொன்னார் திரு மணிவாசகர் ஏன்னு கேட்டா இருக்கிற சண்டையிலேயே யானை சண்டை தான் ரொம்ப கடினமான சண்டை அதனாலதான் யானை வெம்போரில் குறுந்தூரன என்றார் மணிவாசகர் அவர் குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொண்டு உண்டாக செய்வான் வினை என்றார் சரிங்களா இந்த யானை போர் அவருக்கு வந்து உலகியல் வழிப்படுத்தினார் அந்த யானை போரை இவர் அருளியல் வழிப்படுத்தினார் அருளியல் வழிப்படுத்தினார் சரிங்களா ஆனா இரண்டு பேரும் ஒரே நோக்கம் யானை வெம்போர் சரிங்களா இப்படி எல்லாம் கூட எழுதலாம் குறை எழுதும் போது எழுதணும் வேற ஒண்ணு எழுதாட்டி கூட இந்த பாட்டு எழுதும்போது குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்றார் திருவள்ளுவரும் ஒத்த வரியாவது காட்டிட்டு போனா அந்த உரை ஒரே நர்த்தம் அப்பதான் ஒரே நர்த்தம் சிவம் என்ன பண்றது எனவே இப்படி இருக்கின்ற பெருமானி ஒன்மயனி நல்ல வேலை இது சதகமா ஏதாவது ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாட்டின் தொடக்க அந்தாதியா இருக்கு அதனால அடுத்தது அப்படியே தொடங்குது ஒன்மயனி சிறந்த சிறந்தவனி ஒன்மயனி திருநீற்றை உத்தூளித்து மீளிரும் பெண் வெண்மயனி பா திருநூற்றை உத்தூளித்து ஒளிரும் மேன்மீனரே பெருமான் திருநீற்றை எப்படி அணிவார் அப்படின்னார் உத்து ஒழித்து அப்படியே எடுத்து நம்ம எல்லாம் படுத்து முதல்ல என்ன பண்றோம் திரண்டெடுத்து முதல்ல இட்டுக்கிட்டு அப்புறம் முதல்ல அப்படி வைத்துக் கொண்டு அப்புறம் இங்கெல்லாம் வைத்து கொண்டு இட்டுக்கிறோம் உத்து உள்ளமா உத்து உள்ளமா நான் வெறும் பொடியா இட்டுக்கிறோம் அதன் பிறகுதான் இருந்து குழைத்து என்ன பண்றோம் பதினாறு இடங்கள்ல இட்டுக்கிறோம் ஆனா பெருமான் என்ன செய்வானா இந்த வெறும் அந்த பொடியாகவே அப்படியே மேல பூசிக்குவானா உத்தூளனமா பூசிக்கிறோம் இல்ல வெண்ணீற்றை மெய்யில் பூசுவான் அவன் பூசுவதும் வெந்நீரு பூண்பதும் பொங்கரவம் போய் உழ வேண்டியதாங்க ஆனா அந்த வரியை படிக்கும்போது எப்படி படிக்கணும் முதல் ரெண்டு வரி படிக்கும் போது மூஞ்செல்லாம் சுழிச்சுக்கிட்டு அருவறுப்பா படிக்கணும் திருவாசகம் தான் ஆனால் ஏன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அந்த பாப்பா என்ன சொல்றாங்க ஒருத்தி என்னடி பெரிய சிவபெருமான் சிவபெருமாங்கிறீங்க ஆமா அப்படின்னா என்னடி என்ன கட்டு போச்சுன்னா பூசுவதும் வெண்ணி அந்த பாப்பா சொல்லுகின்ற அந்த சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து பாடினால் மூஞ்சி எப்படி வச்சுக்கணும் போன்வதும் பொங்கரவம் மேல போடுகிறது பாம்பு பெரிய சிவபெருமான சரி போன நாலு வார்த்தை யோகிரியா பேசுறாரா மனுஷன் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி எப்படி வந்தீங்க சில பேர் இப்படி பேசுவான் சரிங்களா வாங்க வாங்க சரிமா அப்படிங்களா இவன் மனசுக்குள்ளே பேசிக்குவேன் ஏன் வாயை திறந்து தான் என்ன புத்தா முளைச்சிருக்குது கிடையாது இது மாதிரி இந்த மனுஷன் பேசுவாரு என்னடி உங்க சிவபெருமான் அப்படிங்கும்போது ஏளனமா சொல்லணும் பின்னால் ரெண்டு பேர் படிக்கும்போது பலான்னு கொடுக்கற மாதிரி போகணும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் நடிச்சு காட்டலாமே சுவாமி ஒன்மயனே திருநீற்றை உத்தூளித்து உத்தூளித்துன்னு மேலே அப்படியே பூசுறது அது குழைத்து இட்டுக்கொள்ளாமல் அப்படி மேலேயே பூசுறது உத்தூளித்து ஒளிரும் ஒளிமிளிரும் வெண்மையனி விட்டெழுதி கண்டாய் என்னை விட்டுறாதப்பா மெய் அடியவருக்கு அன்மயனி நல்ல உண்மையான அடியவர்களுக்கு எப்படி இருப்பாய் ரொம்ப அண்மையில இருப்பான் ரொம்ப அணுகியே இருப்பான் கூடவே இருப்பான் அன்மயனி ஆனா மற்றவர்களுக்கு என்றும் சேயாய் பிறர்க்கு கொஞ்சம் வந்து ஒன்றத்தில் நெருக்கம் இல்லாதவனுக்கு ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பான் சேயாய் எந்த வரி நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி அங்க வெறும் சேயாய் நனியானே என்றார் இங்கு யாருக்கு சேயாய் யாருக்கு அணியன் என்று விளக்கினான் விளக்கின ஒரு ஒரே ஒருத்தன் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய ஏ சார் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய்ங்கிறார் நனியான்கிறார் யாருக்கு தொலைவா இருப்பான் யாருக்குன்னாரு இங்க வாரா அவரே ஒரு சொல்றார் நம்ம போன்றவன்கிட்ட நம்பிக்கை இல்லை ஆமாமா நம்ம எங்கன்னா சொல்ல போறோம் அப்போ யாருக்கு சேயாய் என்னது அடியவருக்கு அன்மயனே பிறர்க்கு என்றும் சேயாய் அவன்பால் அன்புடையவர்களுக்கு ரொம்ப அண்மையா இருப்பான் அன்பற்றவர்களுக்கு ரொம்ப தொலைதூரமா இருப்பான்ப்பா எனவே சிவபுராணத்துக்கு உரை இங்கு இங்கு சேயாய் நனியானி பிறர்க்கரிதாம் பெண்மயனே தொன்மை ஆண்மையனி அலிப்பெற்றியனி ஏ அப்பா பெண்மையனி நீ பெண்மையாகவும் இருக்கிற தொன்மையனே ரொம்ப ரொம்ப தொன்மையா இருக்கிற பழ முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே தொன்மையனே நீ இதுக்கெல்லாம் கூட இப்படி இப்படி போட எழுதிட்டா பரவாயில்லைங்கிற தொன்மையனே ஒரு கோடு போட்டுறது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே போதுமே திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை நீ வாய் திறக்கவே வேணாம் அப்படிலாம் கூட செய்யலாம் மாட்டேங்க முருகா முருகா செய்யலாம் அல்ல பாருங்க எங்க விட்டுருக்கு தொன்மை அப்படின்னாரு பெண்மையனே அலி பெற்றியனே பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசே இங்க இருக்குது திருவம்பாவை பின்னாயி மண்ணாயி இத்தனையும் வேறாகி அருமை எனவே இந்த பெண்ணாயி ஆணாயி அழியாங்கிறது தான் தண்ணிப்பட்ட பாடம் இருக்கு நமக்கு திருவாசத்தில் ஏன்னா இது பல சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு எனவே பெண்மயனே தொன்மை பெண்மயனே தொன்மை ஆண்மையனே தொன்மைங்கிறதுனா தொன்மையனே என்று வச்சுக்கணும் அன்மயனே ஆண்மயனே அலிப்பெற்றியனே இப்படிதான் அருமையா சுவைக்கலாம் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் நீ விடுதி கண்டாய் பெற்றது கொண்டு என்னது என்ன பெற்றது கொண்டு பிழையை பெருக்கினர் அல்லவா இது எந்த ஒன்றுக்கும் முயல்வதில்லை கிடைச்சத பா வச்சுக்குவேன் அவ்வளவுதான் கிடைச்சதை வச்சுக்கிறாள் என்ன சில பேர் கூட பாருங்க ஒன்றும் அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது ஏதோ அப்பா காலத்தில் இருந்தது அது அப்படியே கையை இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு பரவாயில்ல அதுவே கூட தேவையில்லான்னு இருக்கிறத தொலைச்சு விடாம இருக்கிறதே இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படியாவது இருக்குது திருவாசகம் அதுக்கும் வருது இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்றாங்களா போகுதுப்பா அவங்க அப்பா காலத்தில் இருந்ததை ஒன்றும் விற்கல விற்கல இவர் எப்படியோ ஏதோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதான் பெற்றது கொண்டு எனக்கு எது கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே காலம் தள்ளிட்டு மேலே என்னால் ஒன்று அப்படிலாம் பெருக்க முடியல பாவம் பெற்றது கொண்டு ஆனா என்ன செய்யறேன் அதை வைத்துக் கொண்டிருக்கிற நான் பிழையே பெருக்கி ஆனா கொடுத்ததை நான் வைத்துக் கொண்டே இருந்தா பரவாயில்ல வைத்துக் கொண்டிருக்கும் போது வேறு சில பிழைகளை எல்லாம் செய்யறாராம் பிழையே பெருக்கி சரி எதை எதை பெருக்கணும் அன்பை பெருக்கணும் ஆனா அதை சுருக்கிறார் சுருக்கும் அன்பின் அதனால அது எப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு விண்பை இப்படியே விரித்தா நல்லது நல்லவா அன்புடையார் எல்லாம் உடையார் அன்பிலார் என்னுடைய ஏனும் இல்லை தீர்ந்து போயிடுவேன் அப்ப அன்பு இருந்தாதான் எல்லாம் உடையாரா இருக்க முடியும் அதை வச்சுக்கும் போது அன்பே இல்லை சுருக்கிவிட்டா என்ன பண்றதுப்பா போயிச்சு அதனால இருபத்தி ரெண்டு பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் வெற்றடியேன் வெற்றன்னா எந்த ஒன்றிற்கும் பயனில்லாதவன் பெருமையா இருக்கிறான் அல்லவா ஒன்று எந்த ஒன்றுக்கும் அவன் வந்து வளர்ச்சிக்கு வழி இல்லை அப்படி இருக்கிற வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் சரி இப்படி விட்டுட்டா என்ன ஆகுவேன்னாரு அவ்வளவுதான் மீண்டும் இந்த மாதிரி எனக்கு தலையெடுக்க முடியாது தலையெடுக்க முடியாது விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை பாவம் சரி ஏன்னா நான் தான் உனக்கு ஆப்பிட்டுனாடா ஏன் வேற யாரும் இல்லையா உங்களுக்கு உங்க ஜனங்க இல்லையா அவங்க பார்த்துட்டு போறாங்க எங்க எனக்கு எதுவும் இல்லை சாமி எதுவும் இல்லை சாமி இருந்தா நான் ஏன் இருக்கேன் உன்னை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை அதனால மற்ற அடியேன் தன்னை தாங்கு இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேடி நின்றேன் எனக்கு உள்ளவனே அதனால எனக்கு உற்று அடியேன் உன்னையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிறனே மிக தேடி நின்றேன் இனிமே உன்னை மட்டும் நான் விட மாட்டேன் ஏண்டா நீ எப்ப என்னை ஆட்கொண்டாயோ அதெல்லாம் விட மாட்டேன் அதனால் அது அது எனக்கு தெளிவாக இருக்குது அதனால எனக்கு நீ உதவி செய்யணும்ப்பா என்னை காப்பாற்ற வேண்டும் எனக்கு உள்ளவனே எனக்கென்று உள்ளவன் நீதானப்பா நான் வேற யாற்ற கேட்பேன் என்று சொல்லி இப்படி எல்லாம் இதுங்கிறது உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் மையல் துளனி வெள்ளனவே வெள்ளனவே வெள்ளனலேனை விடுதி கண்டாய் ரொம்ப அருமை உள்ளனவே நிற்க இல்லனவே செய்யும் இப்போ என்னென்னவெல்லாம் செய்ய தகுந்தது எதெல்லாம் விட தகுந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அடிக்கு சொல்லியிருக்காரு அன்பு வேணும் விருந்து வேணும் நடுநிலைமை வேணும் இல்லைங்களா பிறனில் விளையாமை வேணும் கல்லாமை வேணும் வெகாமை வேணும் எல்லாம் விளை சொல்லியிருக்காரு சரிங்களா எது எது வேணாம் பயனில் சொல்லாதே காமம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் இவை மூன்றை நீக்குன்னு கூட சொல்லல இவை மூன்றின் நாமம் கடனன் அந்த மூன்று பேர் கூட காதல் விடப்படாதரா அப்ப நோய் நீங்கும் என்றார் பா அவருக்கு நீங்க எங்கதான் போவீங்க எந்த ஒண்ணு போனாலும் சரி பெயர் கூட தெரியப்படாது என்ன உள்ளனவே ஆமா உள்ளனவே நிற்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் விட்டுட்டு இல்லனவே செய்யும் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் செய்யும்படியான மையல் துடனி மையல்னா தெரியும் மயக்கம் துடனின்னா ஆரவாரம் வெறும் வெற்ற ஆரவாரமும் ஒன்னு கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு ஒன்னு கிடக்க ஒன்று தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன பயன்படுமாடா பயன்படுமா ஆனால் அதுதான் சாமி எங்கிட்ட இருக்குது எங்கிட்ட வேற ஒன்றும் இல்லை அதனால் வெள்ளணல் ஏனை வெள்ளணலேனை என்ன வெள்ளணல் அப்படின்னா இந்த நெருப்பு இருக்குதே நெருப்பு அது வந்து மேல வந்து பார்த்தா அப்படியே பொடியா இருக்கும் ஆனா உள்ள நெருப்பு இருக்கும் அது போல பார்த்தா எனக்கு என்ன மேல பார்த்தா மெதுவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள வந்து எங்கிட்ட காமமே குழி மயக்கம் எல்லாம் இருக்கு சுவாமி இல்ல இப்படி இருக்கிற என்னை விடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதப்பா பியல் பியன் மாத்தடக்கை பொல்லனல் வேடத்து உரியாயி பியன் மா தடக்கை பொல் அனல் வேடம் நீ எந்த யானையினுடைய தோலை உரிச்சேன்னு கேட்டா ஏதோ சாவாடு செத்து இன்னைக்கோ நாளைக்கோ போற ஒரு யானை அதனுடைய தோலையை நீ உரிச்சின்னா நீ சமத்து இல்லாத யானைன்னா யானை எப்படிப்பட்ட யானைன்னாரு அதுக்கு பாருங்க இவ்வளவு ஆடுவேன் பியன் மாத்தடக்கை அதனுடைய துதிக்கை பார்த்தீங்கன்னா யானை திருவண்ணாமலை இருந்துன்னா துதிக்கை மயிலாடுதுறையில போயிருக்கும் அவ்வளவு நீண்டம் நீண்ட தடக்கை பியன் மாத்தடக்கை ரெண்டாவது யானை நெருப்பு மாதிரி இருக்குது அது இன்னும் கோவிச்சுக்கிட்டு இருக்குது கோபத்துல அதனால பொல்லானல் ஏனி என்னாரு எரிபத்த நாயனாரியான மாதிரி போம் இது பொல்லணல் ஏனி மிகுந்த கடுமையாக இருக்கும் நெருப்பை ஒத்திருக்கும்படியான அந்த வேடத்தை நீ என்ன பண்ண சுலோமா இந்த பாவந்த இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக போட்டு மேலே தோலை உரிப்பாங்க பெண்பாளர் அது என்ன பெரிய என்ன ஏன்னா அப்படியே நறுக்கி போட்டிருப்பாங்க வெந்திருக்கும் வந்து அந்த மேலே தோலை உரிச்சிட்டு தான் பிறகு நீங்கள் பொரியலோ மற்றதோ பண்ணுவாங்க அதனால் மேலே தோலை உரிக்க எப்படி இருக்கும் வெந்து போன இதில் உருளைக்கிழங்குல சும்மா அப்படியே எடுத்து அப்படியே உரிச்சாலே தானாக வந்துடும் சிலது அப்படியே எடுத்து அப்படி பொதுக்கினாலே பா அந்த உலகங்க மீது போயிடும் இப்படி உரிச்சானாம் பெருமான் எதனை அப்படிப்பட்ட பெரிய யானையை இவ்வளவு பெரிய மதமிக்க யானையை இவ்வளவு எளிமையாக பெருமான் செய்தானோ அப்படிப்பட்ட வேடத்து உரியாய் புலன் நின்கண் போதலொற்றா மெல்லனவே முய்க்கும் அடாராடாரா எப்படின்னது இந்த ஐந்து பொறிகளும் எறும்பு மாதிரி முய்க்குது அப்படின்னு எதை இந்த உயிரை அப்படின்னு எது போலன்னாரு கூடம் தன்னை எறும்பெனவே நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சி வச்சிருக்கு அதை தூக்கி உரியல வச்சுட்டோம் வச்சுட்டா எப்படியோ இந்த உரியல எதுக்குன்னா ஏனியா இருக்குது எறும்புக்கு கிடையாது ஆனா ரெண்டு நாள் அப்படி வச்சிருந்தீங்கன்னா எடுக்காம பூரா சுத்தி எறும்பு இருக்குமே போன் பண்ணுச்சா ஹலோ மீன் இது இது எறும்புகளே இந்த உரியில் நெய் இருக்கிறது வம்மின் நமரங்கால் அப்படின்னு அழைச்சோமா கிடையாது எப்படியோ மூக்கில் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஏறி இன்னொரு ஏறி இன்னொரு ஏறி மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நெய் குடத்தில் அப்படியே சுத்தி எறும்பாக இருக்கு அப்படி நெய் கூடத்தை எறும்பானது எப்படி சுத்தி நின்று மொய்த்து அந்த நெய்யினுடைய வாடையே நமக்கு தெரிய விட்டாமல் அடிச்சிட்டதோ அது போல இந்த ஐந்து பொறிகளும் இந்த ஆன்மாவாகிய நெய் கூடத்தை அப்படியே மொய்த்து செயலற்றும்படியா செஞ்சுட்டு பெருமானே செயலற்று செஞ்சுட்டு எப்படி நான் செய்ய முடியும் எவ்வளவு விதமான ஓமைன்னு ஓமைகள் எல்லாம் அப்படியே கொட்டி வச்சிருக்காரு யார் இப்போ நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்ச உடனே நீத்தல் விண்ணத்தில் நெய் இது பொறிகள் அடிகளார் பொறிகள் தம் மனத்தை எவ்வாறெல்லாம் அடைக்கின என்று கூறுகின்றார் ஓமை உலகோடு விளக்குக ஓமைகளையோடு விளக்குக அப்படின்ட்டு நீதிபதி தொகுக்கணும் தொகுக்கணும் இப்படிலாம் கேள்வி கேட்டு பதில் எதுனா நல்லது உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இதுக்கு பரிமையில கூட சரியானதுல உரை நாங்க இப்படிதான் சொல்லிட்டு எந்த நூல் எடுத்தாலும் அந்த நூலை ஓப்ப தலை கூடி மகிழ்ச்சியா படிக்கணும் பிரியும் போது அந்த நூல் கருத்து முழுதும் இங்க நெஞ்சில இருக்க அந்த நூலை பிரியணும் அனைத்தே புலவர் தொழில் ஆமா ஆமா எந்த நூல் எடுத்தாலும் பிளாட்டிங் பிடிச்சிடணும் ஓப்ப தலை கூடணும் நீங்க படிக்கும்போது ஆமா இதை படிக்கணுமா ஐம்பதும் பாட்டிமா முழுசும் படிக்கணுமா இவ்வளவு கேள்வி கூடாது என்ன சார் படிக்கணும் தெளிவு விண்ணப்பம் ஐம்பது பாட்டு தானே படிக்கிறையா கொடுங்க அப்படின்னு ஓப்பத்தலை கூடி அந்த நீத்தல் விண்ணப்பத்தை விட்டு பிரியும் போது உள்ள பிரிதல் அந்த ஐம்பது பாட்டினுடைய கருத்துக்களும் உள்ளத்துல இருக்கும்படியாக பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அதான் புலவர் தொழில் பரிமையில என்ன கேட்ட ஒரு புலவர் இன்னொரு புலவரும் சேரும் போது ஆஹா மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பிரியும் போது என்னமோ மனுஷன் அன்னைக்கு வந்தார் எவ்வளவோ சொன்னார் இன்னைக்கு போயிட்டார் என்ற அந்த புலவர் கூடுவதும் பிரிவதற்கும் சொன்னார் நான் எனக்கு அந்த அந்த உரை பொருத்தமாக படல படல ஏன்னா ரெண்டாவது புலவர் தொழில்ங்கிறார் தொழில்னா ஒன்றையே பல முறை செய்தாதான் தொழில்னு பேரு ஒரு புலவரும் ஒரு புலவரும் கூடுறது எப்போ கூடுறாங்க பிரியிறாங்க அது என்ன புல தொழில் ஆகுமா தொழில் ஆகுமா தொழில்னா இதே வேலையா இருக்கணும் அப்ப என்னன்னு கேட்டா அப்ப புலவர புலவரானவன் என்ன பண்ணும் தினமும் ஒரு நூல் எடுத்து படிக்கணும் படிக்கும்போது எப்படி படிக்கணும் மகிழ்ச்சியா படிக்கணும் சிந்தை மகிழச் சிவபுரானந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் சிவபுராணம் படிக்கும் போதே முகம் தெரிய வேணாமா எப்படி இருக்குன்னு அடா ராடா என்ன இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே ஓகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க படிக்கும் போது அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிய ஏன் சிந்தை மகிழ சிவபுரம் அது மாதிரி ஓப்ப தலை போடணும் ஒரு நூல் படிக்கும் போது மகிழ்ச்சியா படிக்கணும் உள்ள பிரிதல் அந்த நூலை விட்டு பிரியும் போது அதுல இருக்கிற கருத்துக்கள் அத்தனையும் பத்தாம் பக்கத்தில் இதுல இடம் இருக்குது இருபதாம் பக்கத்துல இன்னது இருக்குது முப்பதாம் பக்கத்துல இன்னது இருக்குன்னு சொல்லணும் அதுதான் புலவர தொழில் சிவ ஜீவு அப்படி ஒரு புலவர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் நாடு எந்த நூல் எடுத்தாலும் அப்படியே உள்ளத்துல உணாந்துடணும் என்ன பண்றது என்னமோ சொல்றோம் உண்மையால திருவள்ளூரையே நோய் கேட்டா கூட இதான் உரையும் பாரு நான் இதான்ப்பா கருதுனேன் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரும் போது மகிழ்ச்சியாக கூடி பிரியும் போது வருத்தமாதுங்கிறது அதை நான் சொல்லலை நீங்க எப்போ கூடுறீங்க எப்போ பிரியுறீங்க நான் தொழில சொல்லி வச்சேன் முதல்ல நீங்க புலவரா இருக்கணும் எதோட கூடணும் முதல்ல நல்ல தலை சிறந்த நூல்களோடவா கூட்டிகிட்டு இருக்கணும் அதான வேலையா இருக்கணும் எப்ப போனாலும் என்ன சார் புத்தகமும் கையுமா இருக்கேன்னாரு யாதாரும் நாடாமால் ஊராமால் என்னுரையும் சாந்துணையும் கல்லாதவாறு சாகர வரைக்கும் படிக்கணும் யமனே வந்து கொஞ்சம் இழுக்கு வந்தா கூட தயவு செய்து ஒரே ஒரு குரல் படிச்சுட்டு வரலாம் மார்க்கண்டையர் மாதிரி நான் போய் கட்டிக்கலப்பா உங்ககிட்ட வந்த ஒன்னையே கட்டிக்கிறேன் ஆனா ஒரு குரல் படிச்சுட்டு தான் வருவேன் உட்கார் அப்படி இல்லை சொல்லணும் ஏனர் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாது இந்த முண்டை முதியோர் கல்விங்குது எங்க ஆளு கொண்டு வைக்கிற வரைக்கும் படுறான் ஆமா இந்த பிறகு எங்க திருவள்ளுவருக்கு இணைய ஒருவனுமே ஒரு பேச முடியாதுன்னு நீ முதியோர் கல்விங்கிற நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு அடா அடாடா சாகர வரைக்குமே படிக்கணும்னா இதுக்கு மேல ஒன்று சொல்லுங்களேன் எதுவரை எதுவரை படிக்க வேண்டும் என்று ஒருத்தர் கேட்டோம்னா இதுக்கு மேல ஒண்ணு என்ன சொல்றது சாந்துணையும் கல்லாத வாரியன் என்னமோ மனுஷன் எழுதுனான் எழுதுனா என்ன பண்றது படிச்சாதானே ஆகவே இங்கே நெய் தன்னை எறும்பனவே அதனால நெய் எப்படி எறும்புகள் முயக்குமோ அது போல அடியனுடைய ஆன்மாவை இந்த பொறி புலன்கள் எல்லாம் சேர்ந்து முக்கியது சுவாமி எப்படி இதை நாம் மீட்க முடியும் அதனால என்னை விட்டுடாதப்பா உன் துணை இருந்தாதான் அவற்றையெல்லாம் நீக்க முடியும் அடுத்தது பாருங்க எறும்பிடை நாங்கூடியன என்ன என்ன ஓமை சொல்றாரு பாருங்க ஓமை எல்லாம் முன்ன நெய்க்குடன் தன்னை எறும்புனாரு இப்ப என்னன்னாரு ஒரே ஒரு சின்ன புழு ஒரு நாலஞ்சு எறும்பு சேர்ந்தது இங்க கடிச்சது அங்க கடிச்சது அந்த புழு துடிக்கும் பாவம் துடிக்கும் செத்தும் போடும் அவ்வளவுதான் ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அதுல ஒரு இருநூறு எறும்பு அப்படியே முய்க்கும் என்னடா இங்க எறும்பு முய்க்குது ஏதோ ஒரு புழு செத்து கிடக்கு சார் அது நிலைமை அப்ப அந்த புழுவை எப்படி எறும்புகள் மொய்க்கின்றனவோ அது போல இந்த ஆன்மாவை இந்த புலன்கள் மொய்க்கின்றன பார்த்தீங்களா இந்த பொறிகள் போய் ஆன்மாவை மொய்க்கின்றன என்பதற்கும் என்ன நெய்க்குடம் தன்னை எறும்புனர் நெய்க்குடத்துல எறும்புனர் இப்ப புழுவை சேர்ந்து இருக்கிற எறும்புகள் போல என்கிறார் இப்படி எல்லாம் காட்டப்படுற ஓமையை எத்தனை எத்தனைதான் ஓமை துவத்திருக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில் அந்த ஓமைகள் எவ்வளவுக்காக துவக்கப்பட்டிருக்கிறன என்பதெல்லாம் தெரிய வேணாமா தெரியணும்னா என் கேள்விக்கு என்ன பதில் அப்படி வந்தாதான் முடியும் தொகுத்து வைக்கணும் வச்சு பார்க்கணும் அப்பதான் இன்னும் சுவையை ஏற்படும் அப்ப பாருங்க முன்ன எறும்பு நெய் குடத்தை முச்சுது இப்ப எறும்பு புழுவையும் முக்கிது அப்ப இந்த எறும்புக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாது நெய் குடத்தையும் முயக்க வேண்டியதுதான் புழுவையும் முய்க்க வேண்டியதுதான் இதுதான் ரெண்டு ஒண்ணுதான் அல்லவா அது போல இந்த ஐந்து பொறிகளும் என்ன செய்கின்றன நல்லதுக்கு மூச்சு கெடுதலுக்கு மூச்சா பரவாயில்ல சரிங்களா நல்லது மாதிரி காட்டியும் மூச்சு என்ன எழுத்துட்டு போகுது கெட்டதை காட்டியும் என்ன எழுத்துட்டு போகுது ஆக ரெண்டு பேர்த்திலையும் என்ன எழுக்குது பெருமானி ஆனா நீ உண்மையில என்ன நீ என்னை ஈர்க்கணும் ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானி அப்படிதான் பரவாயில்ல எறும்புகள் என்னை ஈர்த்தா என்ன ஆகுவே சுவாமி அதனாலதான் விட்டெழுதி கண்டாய் என்னை விட்டுவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறாராம் எறும்பிடை நாங்கூடியன புலனால் அரிப்புண்டு அளந்த வெறுந்தமியேனை வெறுந்தமியேன்னர் வெறுந்தமியன எனக்கென்று எந்த ஒரு ஆற்றலும் இல்லை வெறும் ஏதோ ஒரு ஆள் நடமாடிட்டு இருக்கு அவ்வளவுதான் அஞ்சரை அடி கைகாலெல்லாம் இருக்குது ஏதோ நடமா இங்கேயும் இப்படி இங்க போகுது அங்க போகுது அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை சாமி அப்படி வெறுந்தமியேனை விட்டுடுதி கண்டாயி பெய்ய கூற்று ஒடுங்க ஒருங்கடி போது அவையே உணர்வுற்றவர் உம்பர் உம்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனி பெய்ய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே உணர்வுற்றவர் அப்படின்னாரு ஒன்னு இப்ப யமன் வந்து தாக்கனான் யார மார்க்கண்டேயரை ஆனா அந்த மார்க்கண்டேயருக்கு எது தெரிந்தது எது தெரியல பற்றி நிற்கின்ற ஒன்னை தெரிந்ததே தவிர பற்ற வந்த யமனையே தெரியல தெரியல ஏன் அப்படி இழுக்கப்பட்டு பின்னால யாராவது மார்க்கண்டேருப்பு கேட்ட முடியாது சார் நீங்க இந்த பட்டி நின்ன போது எமன் பின்னால் நின்னாரு எனக்கு யார் நின்னது யார் வந்ததுன்னு தெரியாதுங்க நான் அவ்வளவுதான் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் அப்படி பிடிச்சு கட்டி விட்டேனுங்க யார் வந்தா என்ன நின்னதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி அப்படி செய்தியேப்பா உன்னை யார் இருக அவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து அவன் எங்க ஒண்ணு அவரை பிடிக்க வந்தவனே எவனை உதச்சி இப்படி எல்லாம் செய்தி அடியவரை காப்பதில் உன் மாதிரி யாரு பார்ப்பா அவ்வளவு அருமையானவனாச்சு அதனால் இப்படி உற்றவர் உம்பர் உம்பர் பெரும்பதமி அடியார் பெயராத பெருமையனி நீ அந்த மாதிரி அடியவர்களுக்கு என்ன செய்வாய் இம்மையில இந்த மாதிரி துன்பத்தை நீக்குவாய் பிறகு அம்மையில என்ன தெரிவானாரு இதுவரை அந்த ஆன்மா பெற முடி பெறாத பெற முடியாத ஒன்றை தருவாய் அது எது வீடு பேர் வீடு பேர் நம்ம இதுல கூட எட்டும் வரைக்கும் துன்பம் எட்டி விட்டால் பேரின்பம் தட்டினாலும் போகாதடி என்ற எட்டும் வரைக்கும் துன்பம் பெருமானம் பிடிக்கிற வரைக்கும் எட்டி விட்டால் பேரின்பம் அப்புறம் தட்டினாலும் போகாதடி கீழே தட்டினா கூட போகாதடி அப்படிப்பட்ட இன்பம் அது இவர் என்ன இடத்துல ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே சுவைச்சு சொல்லியிருக்க பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனே ஒண்ணு நீ வந்து அந்த ஆன்மாக்களுக்கு அருள்கின்ற அந்த ஞானம் இருக்குதே அந்த ஞானத்துக்கீடாக ஒரு ஞானத்தை ஒன்னும் சொல்ல முடியாது சுவாமி அப்படி எல்லாம் தருகின்றவனி அதனால என்னை விட்டுவிட வேண்டாம் பெருநீரற சிறுமீன் துவக்குண்டாங்கு நினைப்பெரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய் பாருங்க இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற அங்க இருக்கிற அந்த வளைகர் மீன் பிடிக்கிறவங்களுக்கும் வழங்கணும் திருவாசகம் அதுக்காக மீன் பிடிக்கிறவங்களுக்கு வழங்கணும் என்ன பண்றது ஏயா இந்த கடல்லயோ கிணத்துலயோ மீன்லாம் இருக்குதே இல்ல இந்த பெருமீன் எல்லாம் சிறு மீனை என்ன பண்ணும் என்ன பண்ணும் சாப்பிட்ரும் அந்த பெருமீன் இருக்கிற வரைக்கும் இந்த சிறுமியெல்லாம் வெளியில வர முடியாது அப்ப அந்த பெருமீன் நீங்கினாதான் சிறுமீன்கள் வாழலாம் எங்க நாகப்பட்டினத்துல போய் பாடினதா இருக்கு பெருமீன் அற சிறுமீன் துவண்டாங்கு பிரிந்த வெறு நீ விடுதி கண்டாய் என்ன அதுல வந்து நீங்க பெருமீன் திங்கிற மீனா இருந்ததுன்னா தாய் மீனா இருந்ததுன்னா தாய் மீன் என்னன்னா தாய் மீன் முன்னையே போயிட்டு இருந்ததுன்னா பின்னால என்ன பண்ணும் சின்ன குஞ்சு எல்லாம் குஞ்சு குஞ்சுன்னு போயிட்டு இருக்கும் அந்த தாய் மீன் எங்கேயாவது எவனாலும் பிடிச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க இது சின்னது அப்படியே தவிக்கும் ஏன் தாய் மீன் இல்லாமல் அப்போ அந்த பெரிய தாய் மீன் வந்து அது நீங்கவே இந்த சின்ன மீனும் தானும் கொட்டாய் விட்டுடுது அது போல நீ உன்னோடு நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டே இருந்தேன் கூடவே வந்து இருந்தேன் உன்னை பிரிந்த பிறகு ஒண்ணுமே இல்லாமல் போன பிறகு நீ பெருமீன் நான் சிறுமீன் அது கடல் இது அருட்கடல் அருட்கடல் இதெல்லாம் சொல்லி சுவைக்கிறார் பார்த்தீங்களா அப்போ பெருமானை பிரிந்தமைக்கு இப்படி ஒரு ஓமை பெருமீன் நீங்க சிறுமீன் தவிப்பது போல பெருமீன் ஆகிய நீ நீங்க அடியேன் நான் வருந்துகிறேன் சாதாரண இடதுகை பெறுவதாக வலைஞர்களுக்கும் வழங்கும்படியான திருவாசகம்